திருக்குறுக்கை காமன் குறுக்கை என்பது அட்டவீரட்டு தொகைப்பாடல் காமன் மன்மதன் குறுக்கை திருக்குறுக்கை வீரட்டானம் காமதேவன் அனங்கன் கருவேள் மதனவேள் என்பன மன்மதனுக்கு உரிய பெயர்கள் தென்றல் தேர் கிளி குதிரை வசந்தன் அமைச்சன் குயில் ஊதுகொம்பு கரும்பு வில் அழி வண்டினம் நான் ஐவகை மலர்கள் பஞ்சபானம் என்று அமைந்த பாங்கில் மன்மதன் ரதிதேவியுடனிருந்து உயிர்களின் மாட்டு இச்சையுண்டாக்கி படைப்பிற்கு துணை நிற்பன் என்பது வரலாறு இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் ஆலமறு செல்வன் என்று அருந்தமிழ் இலக்கியம் போற்றும் ஐயன் செம்மேனி எம்மானின் பேரில் இந்திரனது ஏவலால் தேவர்தம் துண்டலால் பானம் தொடுத்தனன் இறைவன் சுட்டனன் வெளியால் மன்மதன் விட்டனன் உடம்பு சுட்டது காமனை கண்ணதனாலே என்பது உளவாரப் படையாளியின் உன்னத வாக்கு இந்நிகழ்வின் மாற்றியை புலப்படுத்தும் தரம் திருக்குறுக்கை வீரட்டானம் ஆடல் அனங்கனை அமுது செய்த செங்கணான் இருக்கை இது என்பது பரஞ்சோதியார் வாக்கு தீர்க்கபாகு என்னும் முனிவர் கங்கை நீரை பெற வேண்டி தம் கைகளை நீட்டிய போது அக்கைகள் குறுகிவிட்டன அருகில் உள்ள சூலதீர்த்தத்தின் பெருமையை உணர்த்துதற்காக இவ்வாறு அருள் விளையாட்டு நிகழ்த்தினன் பரமன் என்பர் முனிவர்தம் கைகள் குறுகிய காரணத்தால் குறுக்கை என்றாயிற்று என்பாரும் உளர் குறுங்கை முனிவர் வழிபட்டதால் குறுக்கை ஆகிற்று என்பதும் வரலார் மன்மதனை எளித்தருளிய நாதனார் காமதகனமூர்த்தி என்று அழைக்கப் பெறுகிறார் இவரே தலச்சிறப்பு மூர்த்தியும் ஆவர் சுவாமிக்கு பக்கத்தில் சனகாதியர் உள்ளனர் ரதி மன்மதன் திருமேனிகளும் காணத்தக்கன மன்மதனை எரித்தருளிய இடம் விபூதிக்குட்டை என்று போற்றப்பெறுகிறது இன்றளவும் சாம்பலாகவே இப்பகுதியில் மண்வளம் அமைந்திருப்பதும் மாட்சிமிக்கவென்றாம் தலவிநாயகர் குறுங்கை விநாயகர் இறைவர் வீரட்டேஸ்வரர் இறைவி ஞானாம்பிகை திருத்தலமரம் கடுக்காய் தீர்த்தம் சூலதீர்த்தம் அம்பலவர் திருச்சபை சம்பு வினோத சபை என்றும் காமநங்கநாசனி சபை என்றும் அழைக்கப்பெறுதல் காணலாம் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருப்பதிகம் பெற்ற தலம் பதிகப்பாடல்கள் தோறும் அற்புதமான வரலாற்று நிகழ்வுகளை விதந்து ஓதுதல் சிந்தித்து மகிழ்தற்பாலது ஆம் அடைவு திருத்தாண்டகத்தில் குறுக்கை வீரட்ட குருபரனை போற்றும் குறிப்பு அப்பர் அமுத வாக்கில் உண்டு என்பதும் அறியத்தக்கது ஆதி அடி பெற்றோ

பூசி நித்தலுமோ நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தணனாரை கொல்வான் சாற்று நாள் அற்றதென்று தருமராசக்காய் வந்த குற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை விரட்டனாரே தழைத்ததோராத்தியின் கீழ் தாவர மணலார் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டாட்டக் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடு மழுவான் வீச குழைத்ததோர் அமுதம் நீந்த குறுக்கை விரட்டனாரே சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தல் செய்து புலந்தவன் இறந்த போதே கோச்சங்கணுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர்தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்ட குறுக்கை விரட்டனாரே ஏருடன் ஏழடர்த்தான் எண்ணி ஆயிரம் பூக்கொண்டு ஆருடை சடையினானே அச்சித்தான் அடியினைக்கு வேறும் ஓர் பூக்குறைய மெய்மலர் கண்ணை ஈண்ட ஆராழிந்த குறுக்கை வீரட்டினாரே கல்லினால் எரிந்து கஞ்சித்தாமுனும் சாக்கியனார் நெல்லினா சோருண்ணே நீ விசும்பு ஆள வைத்தார் எல்லியாங்கு எரிகை ஏந்தி எழில் திகழ் நட்டம் வாடி கொல்லியாம் பண்ணுகந்த குறுக்கை வீரட்டனாரே காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சிப்பாரம் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி நீர்பெரும் கண்கள் செய்ய குருதி நீரொழுக தல் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை விரட்டனாரே நிறை மறைக்காடு தன்னில் தீபம் தன்னை கரை நிறத்து எளிதன் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமில்லாம் குறைவு அறக் கொடுப்பல் போலும் குறுக்கை வீரட்டனாரே அணங்கு உமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவாரிடர்கள் தீர்க்கும் மருந்து நல்லருந்தவத்த கணம்புல்லக்கு அருள்கள் செய்து கதலாம் அடியாக்கு என்றும் குணங்களை கொடுப்பது போலும் குறுக்கையே விரட்டனாரே ஏ கைத்தயனன் ஏழில் கையிலே இலங்கையர் மன்னல் நரம்ப வேத கீதங்கள் பாட கொடுத்த கொ 哎。